திரு தென்குரங்காடுதுறை சுவாமி திரு ஆபத்தகாயேஸ்வரர் திருவடி போற்றி தேவி திரு பவளக்கொடி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் இது திருச்சி தமிழம் இறங்க பன்மனத்தார்கள் இயங்கும் முப்புறங்காவலழிய பொடியாக்கினான் இறங்கா வன்மனத்தார்கள் இயங்கும் புறங்காவலடிய பொடியாக்கினான் பொடியாக்கினான் பொடியாக்கினான் தரங்காடும் தடனி தரங்காடும் தடநீர் பொன்னீர் தென்கரை புறங்காடு தூரை போல கபாலியே கரங்காடும் தடநீர் பொன்னி தென்கரை குரங்காடு தூரை போல கபாலியே குரங்காடு தூரை போலக்கவலியே குரங்காடு துறை போலக்கவலியே கோலக்கபலியே கோலக்கபலியே முத்தினை மணியை பவளத்து ஒளிர் தொத்தினை சுடற்சோதியை சோலை சூழ் கொத்தலர் குரங்காடு துறை உரை அத்தல் குரங்காடு துறை உரை அத்தல் முத்தினை மணியை பவளத்து ஒளி தொத்தினை சுடச்சோதியை சோலை சூழ் கொத்தலர் குரங்காடு துறை உரை அத்தல் என்ன அன்னித்திட்டு இருந்ததே குரங்காடு துறை உரை அத்தன் என்ன அன்னித்திட்டு இருந்ததே அன்னித்திட்டு இருந்ததே குளிர் புனல் குரங்காடு துறையனை தளிர் நிற தையல் பங்கனை குளிர் புனல் குரங்காடு துறையனை தளிர் நிறத்தையல் பங்கனை தள் நினைந்தேனுக்கு குரங்காடு துறையனை நினைந்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிய தெளிந்திட்டதே என் உள்ளமும் தெளிந்திட்டதே குரங்காடு துறையனை நினைந்தேனுக்கு என் உள்ளமும் தெளிவினை தெளிய தெளிந்து இட்டதே மணவன் காள் மலையாள் நெடுமங்கல கணவன் காண் கலைஞானிகள் காதல் என் குணவன் காண் குரங்காடு துறை தன்னில் அணவன் கான் அணவன் கான் அன்பு செய்யும் அடியற்கே அன்பு செய்யும் அடியற்கே மணவன் கான் மலையால் நடுமங்கல கணவன் கான் கலைஞானிகள் காதல் என் குணவன் கான் குரங்காடு துறை தன்னில் அணவன் கான் அன்பு செய்யும் அடியார்க்கே நன

உயிர் போக்கிய காலீனன் ஞாலத்தார் தொழுது எத்திய நன்மையன் காலத்தான் உயிர் போக்கிய காலீனன் ஞாலத்தார் தொழுது எத்திய நன்மையன் காலத்தான் உயிர் போக்கிய காலீனன் ஆ நீலத்தார் மிடத்தான் நீலத்தார் மிடத்தான் வெள்ளை நீரணி கோலத்தான் கூரங்காடு துறையனே நீலத்தார் மிடத்தான் வெள்ளை நீரணி கோலத்தான் கூரங்காடு துறையனேயே குரங்காடு துறையனே துறையனி உறங்காடு துறையனே ஆட்டினான் உன் அமணரோடு என் தன்னை நன ஆட்டினான் முன் அமணரோடு என் தன்னை பாட்டினான் தன் பொன்னடிக்கு இன்னிசை பாட்டினான் தன தன் பொன்னடிக்கு இன்னிசை விட்டினான் வினை மெய் அடியாரோடும் குட்டினான் விட்டினான் வினை மெய் அடியாரோடும் குட்டினான் குரங்காடு துறையனே குரங்காடு துறையனே ஆட்டினான் முன் அமனரோடு என் தன்னை குரங்காடு துறையனே பாட்டினான் தன பொன் அடிக்கு இன்னிசை விட்டினான் வினை குரங்காடு துறையனே வினை வீட்டினான் மெய் அடியாருடும் கூட்டினான் குரங்காடு துறையனே குரங்காடு துறையனே குரங்காடு துறையனே மாத்தன்தான் மாத்தன்தான் மாத்தன் மறையார் முறையான் மறை ஒத்தன் பறை ஓத்தன் தாரகன் தன் உயிர் உண்ட பெண் போத்தன் தானவன் பொங்கும் சினம் தனி குத்தந்தான் குரங்காடு துறையனே குரங்காடு துறையனே மாத்தன் தான் குரங்காடு துறையனே மறையார் முறையான் மறை ஒத்த தாரகன் தன் உயிர் உண்ட பெண் போத்தல் தானவன் பொங்கும் சினம் தனி கூத்தன் தான் குரங்காடு துறையனே நாடி நம் தமராயின தொண்டர்கள் ஆடுமில் அழுமில் தொழுமில் அடிபாடுமில் பரமன் பயிலும் இடம் கூடுமில் குரங்காடு துறையே குரங்காடு துறையையே கூடுமில் குரங்காடு துறையையே நாடி நம் தமராயின தொண்டர்கள் ஆடுமில் அழுமில் தொழுமில் அடிபாடுமில் பரமன் பயிலும் இடம் கூடுமின் குரங்காடு துறையே நல்ல தென்றல் நன்னெடும் தேர் உடையான் உடல் பொன்ற வெங்கனல் பொங்க விழித்தவன் தென்றல் நன் தெடும் நெடும் தேருடையான் உடல் பொன்ற வெங்கனல் பொங்க விழித்தவன் அந்த அந்தகனே அயில் சூலத்தால் கொன்றவன் குரங்காடு துறையனே அந்தகனை அயில் சூலத்தால் கொன்றவன் குரங்காடு துறையனே குரங்காடு துறையனே குரங்காடு துறையனே நற்றவம் செய்த நால்வர்க்கு நல்லறம் உற்ற நன்மொழியால் அருள் செய்த நல் கொற்றவன் குரங்காடு துறை தொழ பற்றும் தீவினையாயின பாருமே ஏ குரங்காடு துறை தொழப்பற்றும் தீவினையாயின பாருமே தீவினையாயின பாருமே குரங்காடு துறை தொழ தீவினையாயின பாருமே கடுத்த எடுத்த தேரக்கன் கையிலை மலை எடுத்த தோல் தலை இட்டலர கடுத்த தேர் அரக்கன் கையிலை மலை எடுத்த தோல் தலை இட்டலர வீரல் அடுத்தலும் அவன் இந்நீதை கேட்டருள் கொடுத்தவன் கூறங்காடு துறையனே அடுத்தலும் அவன் இந்நீதை கேட்டருள் கொடுத்தவன் கூரங்காடு துறையேனே குரங்காடு துறையேனே குரங்காடு துறையேனே குரங்காடு துறையேனே